கொள்வானம் வள்ளன் இரும சிறுவீடுமேய்வான் மிக்குள்ள புள்ளகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூறுவான் வந்து நின்றோ போதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறைகுண்டு மகவாய் குழந்தானை மல்லரமாக்கிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவாவன்று ஆராந்தருள்